திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி வடகரை ஸ்தலம் சீர்காழி பிரம்மபுரம் திருச்சிற்றம்பலம் கரையணி வேலிலர் போலும் கபாலோந்தரித்திலர் போலும் மறையும் நவின்றிலர் போலும் மாசுணமார்த்திலர் போலும் பறையும் கரத்திலர் போலும் பாசம் பிடித்திலர் போலும் பிறையூ சடைக்கிலர் போலும் பிரம்ம புறம் அமர்ந்தாரே கூறம் பதுவிலர் போலும் கோக்கின் இறகிலர் போலும் ஆரம் பூண்டிலர் போலும் ஆமை அணிந்திலர் போலும் தாரும் சடை கிளர் போலும் சண்டி கருளிலர் போலும் பேரும் பலவிலர் போலு பிரம்மபுரம் அமர்ந்தாரே சித் முத்த வடிவிலர் போலும் தேசம் திரிந்திலர் போலும் கத்தி வருங்கடுங்காளி கதங்கள் தவிர்த்திலர் போலும் மெய்த்த நயனமிடந்தார் காழி அழித்திலர் போலும் பித்த மத்தபடி வடிவிலர் போலும் பிரம்மபுரம் அமர்ந்தாரே நச்சரவாட்டிலர் போலும் நஞ்சமிடற்றிலர் போலும் கச்சு தரித்திலர் போலும் கங்கை தரித்திலர் போலும் மெய்ச்சவன் பேயிலர் போலும் முப்புறம் எய்திலர் போலும் பிச்சையிறந்திலர் போலும் பிரம்மபுரம் அமர்ந்தாரே தோடு செவி கிளர் போலும் சூலம் பிடித்திலர் போலும் ஆடு தடக்கை வலிய ஆனை உரித்திலர் போலும் ஓடு கரத்திலர் போலும் ஒள்ளழல் கையிலர் போலும் பீடு மிகு தெழு செல்வ பிரம்மபுரமர்ந்தாரே விண்ணவர் கண்டிலர் போலும் வேள்வி அழித்திலர் போலும் அண்ணல் அயன் தலை வீழ அன்று மறுத்திலர் போலும் வண்ண எலும்பினோடக்கு வடங்கள் தரித்திலர் போலும் பெண்ணினம் மொய்த்தெழு செல்வ பிரம்மபுரமர்ந்தாரே பன்றியின் கொம்பிலர் போலும் பார்த்தர் கருளிலர் போலும் கன்றிய காலனை வீழ கால் கொடு பாய்ந்திலர் போலும் துன் பிணஞ்சுடு காட்டில் ஆடி துதைந்திலர் போலும் பின்றியும் பீடும் பெருகும் பிரம்மபுரம் அமர்ந்தாரே பரசூதரி திலர் போலும் படுதலை பூண்டிலர் போலும் அரசன் இலங்கையர் கோனை அன்றும் மடர்த்திலர் போலும் புரைசை புனத்திளமானும் புலியின் அதழிலற் போலும் பிரச மலர் பொழில் சூழ்ந்த பிரம்மபுரம் அமர்ந்தாரே அடிமுடி மாலையன் தேட அன்றும் மலப்பிலர் போலும் கடிமலரை கணை வேளை கனல விழித்திலர் போலும் படிமலர் பாலனுக்காக பார்க்கடலீந்திலர் போலும் பிடிநடை மாதர் பெருகும் அமர்ந்தாரே வெற்றரை சீவரத்தார்க்கு வெளிப்பட நின்றிலர் போலும் அற்றவராள் நிழல்வாழ்வர் கரங்கள் உரை திலர் போலும் உற்ற உற்றவரொன்றிலர் போலும் ஓடுமுடி கிளர் போலும் பெற்றமும் ஊர்ந்திலர் போலும் பிரம்ம புறம் அமர்ந்தாரே பெண்ணுரு ஆணுரு அல்ல பிரம்ம புறர் நகமேயம் அண்ணல் செய்யாதனையெல்லாம் அறிந்து வகை வகையாலே நண்ணிய ஞான சம்பந்தன் நவீன்றன பத்தும் வல்லார்கள் விண்ணவரோடினிதாக வீற்றிருப்பாரவர்தாமே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயகி திருச்சிற்றம்பலம்